الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان قال الله تعالى قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين عن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لما خلق الله الخلق كتب في كتابه فهو عنده فوق العرش إن رحمتي تغلب غضبي رواه مسلم ஏழுவானும் பூமியை படைத்து பரிபாலிக்கின்றவன் அல்லாஹ் சுல்ஹானுவா தலாவுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியம் என்றும் தெளிவாக கூறி கூறி சென்ற இன்னுயிரிலும் மேலான அன்பு நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடந்தார்களோ எடுத்து நடப்பார்களோ அத்தகைய நல்லவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உறுத்தாகட்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் அல்லா சுஹானுவத்தாலா அது குரானின் மூலமாகவும் அன்பு நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாகவும் எவைகளை எதிர்த்து நடக்கும்படி ஏவினோனோ எவைகளை எதிர்த்து நடந்தால் நாங்கள் உயர்தரமான சுவனத்தை சென்று அடைவோம் என்று தெளிவாக தெளிவுபடுத்தினானோ அத்தகைய விடயங்களை அவசரமாக எடுத்து நடக்கும் விஷயத்திலும் எவைகளெல்லாம் கூடாது ஹராம் என்பதாக சொன்னாரோ எவைகளை நாம் செய்தால் பாரதூரமான நரகத்தில் வைத்து விழுந்து விடுவோம் என்பதாக கூறினானோ அவைகளிலிருந்து உடனடியாக முற்றுமுழுதாக விலகி நடக்கும் விஷயத்தில் முதல்ல எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் இத்தபுல்லாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் அல்லா சுல்ஹான் இப்போ உலகை படைத்து இந்த உலகம் சீராக சிறப்பாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பலதரப்பட்ட வஸ்துக்களை அல்ல படைத்து அனைத்து வஸ்துக்களிலும் சிறந்தவனாக அல்லாஹ் மனிதனை படைத்தான் இந்த மனிதனையும் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுடன் ஏழை பணக்காரனாக விவசாயி தொழிலாளியாக முதலாளி தொழிலாளியாக இது போல அல்லாஹ் பலதரப்பட்டவங்களா பலதரப்பட்ட நிலைமையில மனிதன் அல்லாஹ் படைத்தான் ஏன் இந்த உலகம் அழகான முறையில் இயங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அன்பான சகோதரிய பெரியார்களே இப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ் சுகானுவாத்தால இந்த ஏழை பணக்காரன் அது படிச்சவன் பாமரன் இவனுக்கு சில நிலைமைகள் அல்லா உலகத்துல உண்டாக்கி கொண்டிருக்கிறான் அது ஏழைக்கு ஏழையோட அமைப்புல வச்சு சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பான் பணக்காரனுக்கு பணக்காரன் அமைப்புல வச்சு அல்லா சில கஷ்டங்களை கொடுப்பான் ஏழைக்கு ஏழையோட அந்தஸ்துல வச்சு சில சுகந்திகளை கொடுப்பான் பணக்காரனுக்கு பணக்காரன் அந்தஸ்தை வச்சு சில சுகந்திகள் எல்லாம் கொடுப்பான் இப்படி அல்லாஹ் சுகந்தி இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில அல்லாஹ் சுகானுவத்தால மனிதனுடைய வாழ்க்கையை பின்னி பிணைந்து வைத்திருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் அல்லாஹ் சுகானுவத்தால இந்த இந்த நிலைமைகளை படைத்தது மாத்திரமல்ல சில நிலைமைகளில் பணக்காரன் ஏழை எவ்வாறு இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காகவும் சில நிலைமைகளில் பணக்காரன் பணக்காரன் எப்படி இருக்கின்றான் என்பதை ஏழை விளங்குவதற்காக வேண்டியும் சில நிலைமைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அமைப்புல தான் அல்லாஹ் சுபானுவத்தால மனிதன் ஒவ்வொரு மனிதர்கள்ல ஒவ்வொரு ஏழையும் என்ன கஷ்டம் பண்றார் என்ன கஷ்டம் என்ன துன்பம் அவரை வந்து தொட்டிக் கொள்ளுது என்றத விளங்குறதுக்காக வேண்டி பணக்காரர்கள் பணக்காரர்கள் விளங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுபானுவத்தால இதை ரமதான கடமையாக்கி அன்பான சகோதர பெரியார்களே உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க காலா காலா காலம் அவங்களுடைய வாழ்க்கை ஏழைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டத்தோட இருக்குது சில நேரம் தீன்றது சில நேரம் தீன்றல்ல இப்படி பல நேரத்துல பட்டினியாக கிடந்த ஏழையுடைய ஏழையுடைய பசியுடைய கொடுமை வருத்தம் பணக்காரன் விளங்கோனும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாலா இந்த நோன்பை கடுமையாக்கின நுட்பங்கள் ஒரு நுட்பம் என்பதாக உள்ள மக்கள் வழங்கப்படுது அன்பான சகோதரே பெரியார்களே இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் தந்துட்டு எங்கள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அல்லக்கும் தத்தப்பூன் நீங்க தப்புவாதாரிகள் ஆக வேண்டும் என்பதுதான் அன்பான சகோதரே பெரியார்களே இந்த விஷயங்கள் கொடுக்கா ஜும்மர் இந்த ஜும்மா பிரசங்கங்கள்ல கேட்ட விஷயங்கள் தான் அடிக்கொடுக்கா சரி அன்பான சகோதரே பெரியார்களே ஒவ்வொரு விவாதத்தின் மூலமாகவும் அல்லாஹ் எங்கள்கிட்ட பார்க்கறது நாங்க தப்புவாதாரி ஆகும் ஒவ்வொரு விவாதத்தின் மூலமாகவும் அல்லாஹுவ நாங்க நெருங்கணும் என்றதை தான் அன்பான சகோதரிய பெரியார்களே இந்த இந்த குரான்ல அல்லாஹ் சுபானுவத்தால இந்த ரமதான பத்தி சொல்லும் போது தான் குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீனமின் கபலிக்கும் லாலக்கும் சத்தம் இந்த நோன்பு நாங்க காலையில சவர் செஞ்சது சவர் செஞ்சதிலிருந்து நோன்பு துறக்கிற நேரம் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பட்டினியாக இருக்கிறோமே இந்த பட்டினி உங்களுக்கு மட்டுமில்ல இதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்கினான் அதே போல உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கின்றான் ஏன் லால்லக்கும் தத்தக்கும் நீங்க தப்புவாதாரிகளாக அன்பான சகோதரர்களே இந்த நோன்பு அல்லாவும் ரசூலும் செல்ற பணி இருந்தால் இந்த நோன்பின் மூலம் சந்தேகமில்லை நாங்கள் தப்புவாவை அடைந்து கொள்வோம் இல்ல நாங்க அந்த தப்புவா அதாவது அல்லாவும் ரசூலும் காட்டின முறை எல்லாம வேறொரு விதத்துல இந்த நோம்புல நடந்தோம்னு சொன்னால் சவல்ல பெரியார் அல்லா பாதுகாக்கணும் நாங்க அல்லாவுடைய ரஹ்மத்திலிருந்து அல்லாவுடைய இறக்கத்திலிருந்து மஹரூமானவர்களாக அல்லாவுடைய ரஹ்மத்திலிருந்து வெளிப்பட்டவர்களாக அல்லாவுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கியவர்களாக எனவே தான் அன்பான சகோதரிய பெரியார்களே அல்லா சுபானுவத்தாலா எப்படி பெரிய குதிரத்தாலனோ எப்படி பெரிய சக்தியாலனோ எப்படி பெரிய அறிவாலனோ அதே போல சகோதரர்களே அல்லா இறக்கம் உள்ளவர் அல்லா அர்ஹமர் ராஹிமி அல்லா குரான் அல்லாவை பத்தி சொல்றான் அர் ரஹ்மான் அல்லா இறக்கமா என்னுடைய ரஹ்மத் எல்லாத்தையும் மிகைச்சு விட்டது எல்லாத்தையும் அடைவடைந்து கொண்டது என்பதாக அல்லாஹ் சுபானுவத்தல தெளிவாக அவன் ரஹ்மத்தை சகோதரர்களே எப்பயுமே அல்லா ரஹ்மத் ஆலன் தான் எப்பயுமே அல்லா ரஹ்மத் இறக்கம் பொழிகிறவன் தான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அது அல்லா சுகானுவத்தால விசேஷமான ரஹ்மத்தை இந்த ரமதானுடைய ஆரம்ப பத்து நாட்கள் வச்சிருக்க ஏன் இந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தெரியும் நாங்க பாக்குறோம் சோதே நோன்பு காலத்துக்கு முன்னால தொழுகைக்கு வராத மனிதன் நோன்புல தொழுகைக்கு வரா நோன்பு காலத்துல வேற வேற நல்ல விடயங்கள்ல ஈடுபடாத மனிதன் தொழுகைக்கு வரா பள்ளிக்கு வரா சகோதரே பெரியார்களே அல்லா விசேஷமாக இந்த ரஹ்மத்தை இந்த நோம்பு பத்துல ஆரம்ப பத்துல வச்சது முதலாவது நுட்பம் எல்லாரும் இந்த ரஹ்மத்தை அடைஞ்சு போடுவாங்க அல்லாஹ் எவ்வளவு என்றால் ஒரு அதாவது ஒரு தடவை உதாரணம் செல்றான் உதாரணம் ஒரு ஒரு ஒரு மனிதர் என்ன செய்யறார் பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் பாலைவனத்துல பிரயாணம் செய்யற மனிதர் அவருக்காக அவருக்கு தேவையான சாப்பாடு உணவு அது போன்ற தேவையான விஷயங்களை கட்டி கொண்டு இன்னொரு ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போறார் சவுலே போன மனிதர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால் ஒரு கலைப்பு ஏற்படுது இவர் என்ன செய்யறார் அந்த கலைப்பை நீக்கி கொள்றதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் சாஞ்செழுப்புவோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தூங்கி எழும்புவோம் என்று சொல்லி ஒரு மரத்தடியில் அப்படியே கண்ணு கொத்துறார் அப்படியே அயர்ந்து தூங்குறார் தூக்கம் போனதுக்கு பின்னால அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு பின்னால இவர் முழிச்சு பாக்குறார் முழிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்பானவர்களே அவர் கொண்டாந்து அந்த கட்டுச்சாதனம் சுமந்து உட்காந்துக்கான் கட்டுச்சாத நிமிஷமும் தொட்டாத காணும் இப்ப தட்டமாடுறாரு தேட்டாரு தேட்டாரு எல்லா பக்கத்திலையும் தேடி பார்த்தார் இவருடைய ஒட்டகம் கிடைக்கல இவர் நினைச்சாரு இதுக்கு மேல தேடினாலும் என் ஒட்டகம் கிடைக்காது எனவே இந்த ஒட்டகத்தை தேடி எந்த பயனும் இல்லை நான் பெய்த்து மௌத்தாகிறது தான் சரி என்று சொல்லி அதே மரத்தடிக்கு வந்து தலைய வைக்கிறாருக்கு இல்ல ஏன் நேரத்தோட தூங்குறதுக்காக வேண்டி அவட்ட கலைப்பு போறதுக்காக வேண்டி தலையை வச்சவரு ரெண்டாவது முறை தலையை வைக்கிறார் இப்படியே மௌத்தா பேசுவோம் என்பதற்காக சகோல பெரியார்களே இப்படி கொஞ்ச நேரத்துல அவர் தூக்கம் போகுது திருப்பி முழிக்கிறார் முழிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒட்டாம் இவருடைய முன்னாலே இந்த நேரத்தில் இவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துல இவர் சொல்றாரு தா நீ ஏந்த அடிமை நான் போன்ற எஜமான் என்றதை சொல்றேன் இந்த வார்த்தையை சொல்லி நபி அவங்க சிரிச்சாங்க சகோதர பெரியார்களே சஹாபாக்கள் கிட்ட நபி சல்லா அலிஸ்லாம் விளங்கப்படுத்தினாங்க இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட ஒரு மனிதன் அல்லாஹ் அதாவது பாவம் மன்னிப்பு கேட்டுதான் என்றால் இஸ்தகுபார் செஞ்சுட்டான் என்றால் அந்த இஸ்தகுபாருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனிதன் இந்த கட்டத்துல சந்தோஷப்படுறதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறான் என்பதாக நபிசல்லா அலிஸ்லாம் விளங்கப்படும் அன்பான சகோதர பெரியார்களே அல்லாஹ் அந்த அளவு இறக்கம் அல்லாஹ் சுகானுடைய இறக்கத்தை பத்தி ரசூசல்லா அலி வசல்லம் சொன்னாங்க இன்னொரு அஜித்ல சவர்ல பெரியார்களே அல்லாஹுக்கு நூறு நூறு வீதமான ரஹ்மத்து மீக்குது அதுல ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் உலகத்துக்கு அல்லாஹ் பகிர்ந்தளிச்சுகிறான் இந்த ரஹ்மத்ல தான் ஒரு குட்டி பூனை குட்டி பூனை கிட்ட அதனுடைய தாயும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கிட்டையும் ஒரு கணவர் தன்னுடைய மனைவி கிட்டையும் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கிட்டையும் அதே போல இன்னும் எப்படி எல்லாம் அன்புகள் செலுத்தப்படுகின்றனோ அனைத்து அன்புகளும் இந்த நூத்துல ஒரே ஒரு அன்பு தான் என்பதாக நபி சல்லா அலி வசல்லம் சொன்னாங்க அதே போல அதே ஹதீஸ் தொடர்ந்து சொன்னாங்க சல்லா அலி வசல்லம் நாளைக்கு கியாமத்து நாளையில மத்த தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத்களையும் அல்லாஹ் மக்களுக்கு காட்டியிருக்கிறான் சகோதரர்களே எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கலும் ஏன் அல்லாஹ் ஒரே ஒரு ரஹ்மத்தை ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் உலகத்துக்கு பிரிச்சு தரணும் நூறையும் தர இருந்துச்சு தானே என்று எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கல பதிலும் ஆனா சகோதர பெரியார்களே எங்களுக்கு அப்படிப்பட்டாலும் அதுல ஈக்கிற ஹிக்மத்தை உலமாக்கல் எழுதுறாங்க சவல்லே அல்லா இந்த உலகத்துல எல்லாத பாவத்தையும் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் அல்லா இந்த உலகத்துல செஞ்சவருடைய பாவம் இந்த பாவம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு வருந்தி தௌபா செஞ்சிட்டார் என்றால் சவல்லே அவருடைய தௌபா அவருடைய தௌபா ஏற்றுக்கொண்டதுக்கு பட்டதுக்கு பின்னால திருப்பி அல்லா கோவப்பட போறதில்லை எனவே அன்பானவர்களே இந்த பாவத்தோட நாங்க செஞ்சு கொண்டிருக்கிற இதே பாவத்தோட ஆர்வத்தோட நாங்க நாளைக்கு கியாமத்துல அல்லாவை சந்திச்சோம் என்றால் சௌரிய பெரியார்களே அல்லா நாடிய சிலவர சில பேரை தவிர அல்லா வேற யாருக்கும் இறக்கம் காட்ட மாட்டான் முக்மீன்களுக்கு அல்லா இறக்கம் காட்டுவான் முக்மீன் அல்லாத வேற யாருக்கும் அல்லா இறக்கம் காட்ட மாட்டான் அன்பானவர்களே அங்க அல்லா கிட்ட மன்னிப்பு என்றது சில பேருக்கு தான் ஆனா சகோதரர்களே இந்த உலகத்துல யாரு அல்லாவுடைய மக்கிரத்தை ரஹ்மத்தை தேடி முற்பட்டு முயற்சி செய்யறாங்களோ சந்தேகம் இல்லாம அல்லா இவங்களுக்கு ரஹ்மத்தையும் மக்கிரத்தையும் கொடுத்துதான் சொல்லலாம் அன்பான சகோதரே பெரியார்களே அல்லா இவ்வளவு இறக்கமாக இருக்கிறதோட சகோதரே பெரியார்களே விட்டு விடல அதற்கு சொன்னாங்க இந்த காலத்துக்குள்ள யாரு ரஹ்மத்த அதாவது அதற்கு அலி வசல்லம் அவங்க மிம்பர்ல ஏற நேரத்துல அதரத் ஜிப்ரீல் அலி சலாம் அவங்க துவா செய்யறாங்க இந்த ரஹ்மத்தை இந்த ரமமான அடைஞ்சும் யாரு மகப்பிரத்தை அடைஞ்சு கொள்ளலையோ சவல்லே கொள்ளலையோ இவன் நாசம் அடையட்டும் என்றாங்க ரசூலுல்லா ஆமீன் என்றாங்க அன்பான சகோதர பெரியார்களே நாங்க விளங்கி கொள்ளணும் ரசூலுல்லா இறக்கமானவங்க அல்லா சுஹானுவத்தாலா பெரிய இறக்கமானவன் எந்த அளவு இறக்கமானவன் இறக்கமானவன் என்றால் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் லம் எளிது வளம் இவளன் அவனுக்கு அவன் பிறக்கவும் இல்லை அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை அவன் பிறக்கவும் இல்ல அவன் யாருக்கும் பிறக்கல்ல அவனுக்கு யாரும் பிறக்கல்ல என்றதை அல்லாஹ் குரான்ல தெளிவாக தெளிக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த காலம் வரைக்கும் சில பேர் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக வாதிட்டு கொண்டிருக்கிறார் எகூதிகள் நசராணிகள் பாதித்துக் கொண்டிருக்கிறாங்க முஸ்ரிகங்கள் சொல்றாங்க அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் தான் மலக்குமார் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரி பெரியார்களே இவைகள் அனைத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் பொறுமையா இருக்கிறது போல வேற யாரும் பொறுமையாக இல்லை என்பதாக சொல்லலாம் இவ்வளோ இறக்கமான ரப்பு இவ்வளவு பொறுமையான ரப்பு ஏந்தே உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்றதுல எங்களுக்கு சந்தேகப்பட தேவை எங்களுக்கு அல்ல இந்த சந்தர்ப்பத்தை இந்த ரஹ்மத்துடைய பத்த தந்ததே எங்களுக்கு ரஹ்மத்தை பொழியது இந்த ரஹ்மத்துடைய பத்தில் எங்களை நுழைய வச்சது ஹயாத்தோட வாழ வச்சது நாங்க இந்த ரஹ்மத்தை அடையணும் என்றதுக்காக சவுலே பெரியார்களே இந்த ரஹ்மத்துடைய பத்த தந்தத்துக்கு பின்னாலேயும் அல்லாடைய ரஹ்மத்தை நாங்க அடையலேந்தா ரசூலுல்லாட அந்த ஆமீனுக்கு உட்பட்டவராக ஆகும் சவல்ல பெரியார்களே வினயமாக கேட்டுக்கொள்றேன் நாங்க ரஹ்மத்தை அடையணும்னு சொன்னால் நாங்க ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அல்லாம நெருங்கணும்னு சொன்னால் முதலாவது கல்கிட்ட இந்த கிபர் பெருமையை எடுத்து போட்டுடணும் நான் அவரு நான் பெரிய பட்டதாரி நான் பெரிய ஆளின் நான் பெரிய இப்படி அப்படி என்று சொல்லி நினைக்கிற இந்த எண்ணங்களை எடுத்து போட்டு என்னால நடந்த தவறுக்கு நான் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டு முன்னுக்காகும் சகோதரி அல்லாவுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்டதென்றால் அல்லா மன்னிச்சிருவார் அடியானுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்டதென்றால் சோழி அந்த அடியான தேடி மன்னிப்பு கேட்காத வரையில மன்னிப்பு கேட்காத வரையில அந்த பாவத்தை அல்லா மன்னிக்க போறது இல்ல அன்பான சகோதர பெரியார்களே தெளிவா விலை கொள்ளும் எங்க எல்லாருக்கும் மீக்கிற ஒரு சந்தேகம் தான் நான் எத்தனை முறை கேட்டாலும் இந்த மனிதரோடு பட்டிக்கிறேன் நான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் இவர் என்ன மன்னிக்கிறார் இல்ல என்ற இந்த வாதத்தை நிறைய பேர் சொல்றேன் சவுல பெரியார்களே உலமாக்கள் சொல்றாங்க அவருடைய மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு அவர் புடிவாதம் பிடிப்பார் எந்த அளவுக்கு அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் மன்னிக்க மாட்டேன் என்று அடம் அடம் பிடிப்பார் ஆனால் சகோதரர்களை அதையும் தாண்டி அவருடைய மனசு எழுதுற அளவுக்கு அவருடைய மனசு அப்படியே இறங்கி எங்களை மன்னிக்கோணும் என்ற எண்ணம் வார அளவுக்கு நாங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சில பேர் சொல்லுவாங்க நாங்க கேட்டதான் எல்லார்கிட்டையும் கேட்டோம் மன்னிப்பு கேட்டோம் ஆனால் மன்னிப்பு இவர் தரலாட்டு என்ன செய்ய அல்லா தால மன்னிப்பான் நான் எத்தனை முறை கேட்டிக்கிற பள்ளியில கேட்டிக்கிற மிம்பர் ஷரீப்ட கேட்டிக்கிற பராணம் முன்னுக்க வச்சு கொண்டு கேட்டிக்கிற எப்படி கேட்டும் வேலை இல்லாம அவர்களே அந்த மனிதர் மன்னிக்கல் என்றா அல்லா மன்னிக்க போறதே இல்லை எனவே சொல்லி ஆரம்பமா நான் சொல்லிக் கொள்றேன் யாராவது நாங்க மன கசப்போட இருந்தால் அவங்கள்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் இந்த கொசுபா முடிஞ்சதோட சகோதரர் அது மாத்திரம் இல்ல யார் சரி உள்ளத்துல இவரை பத்தி நான் மன்னிக்க மாட்டேன் என்று விடாப்பிடியா இருக்கிறதால் சகோதரர்களை அல்லாவுக்காக கேட்கிறேன் அவங்கள நீங்க மன்னிச்சிருங்க அவங்க மன்னிப்பு கேட்க முன்னால ஏன் நாளைக்கு கேமத்து நாளையில் அல்லாவு தாலா சில பேரை கூப்பிட்டு சில பேர் ரகசியமா கூப்பிட்டு கேட்டுட்டு சில அவங்களுடைய குற நிறைகளை சொல்லிட்டு அல்லாவுத்துல அப்படியே மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அந்த கூட்டத்தில் அல்லாவு தாலா என்னையும் அவங்களே மாத்தி அனுவானா அன்பான சகோதரே பெரியார்களே அல்லாவுடைய ரஹ்மத் இவ்வளவு விசாலமாய்க்கிற நேரம் அல்லாவுடைய மகபரத் இவ்வளவு விசாலமாய்க்கிற நேரம் முதலாவது இந்த ரஹ்மத்தில இருந்து இந்த ரஹ்மத்திலிருந்து வெளியாகிற ஒரு மனிதர் தான் இந்த தாய் தந்தையர்களுக்கு அதாவது தம்முடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிற நேரம் வயோதிபமாயிருக்கிறாங்க இவங்க ஒத்தர் அல்லது ரெண்டு பேர் இவங்கள்ல ரெண்டு பேரோ ஒத்தரோ உயிரோட ஈக்கிற நேரம் கஷ்டப்படுற நேரம் அவங்களுக்கு அவங்களோட வேலையை தன்னால செஞ்சு கொள்ளலாம ஈக்கிற நேரத்துல யார் அந்த தாய் தந்தையருடைய உள்ளத்தை நோகுறபடி நடக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு அல்லாவுடைய லான சாபம் உண்டாயிடும் சகோதரர்களே எத்தனையோ அதிர்கள் இருக்குது எல்லா அதிர்களையும் செல்லி முடிக்கிறதுக்கு நேரம் போதாது ஆனால் சகோதரர் சுருக்கமாக செல்றேன் நான் சொன்ன ஆரம்ப ஹதீஸ்ல அந்த ஹதீஸ்ல அதனால் ரசூ சல்லா இருக்கிறாங்க இந்த மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரம் ஹஜரத் ஜிப்ரீல் பதுவா செய்யறாங்க அந்த பதுவால கொண்டு யார் தன்னுடைய தாய் தந்தையர்களை அடைந்து அவர்களால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலையோ சுவனபதியை ஜென்னத்தை அடைந்து கொள்ளலையோ இவன் நாசமாக மாட்டாங்க ரசல்லா அலி வசல்லம் சொன்னாங்க ரசல்லா அலி சொல்லம் ஆமீனன் சொன்னாங்க அன்பான சகோதரே பெரியார்களே இறக்கமான நபி இறக்கமான நபி நாங்கள் சகோதரர்களே அபு ஜஹல் அபு லஹப் சொர்க்கத்துக்கு போகணும் என்று கவலைப்பட்ட நபி சகோதரே இந்த கட்டத்துல ஆமீன் சொன்னாங்கள் என்றால் சகோதரி இது எவ்வளவு பெரிய பாவரத்தூரமான ஒரு பா இன்றைக்கு நானும் நீங்களும் கணக்கு எடுக்காமிக்கிறோம் அன்பானவர்களே பரவாயில்ல தெளிவா சொல்றான் உஃப் என்ற வார்த்தையை சொல்லவான் அரபுல அதை விட சின்ன வார்த்தை ஒன்று இல்லை சௌலஷி என்ற வார்த்தையை நீங்க அதால மனசு உங்களுக்கு சொர்க்கம் ஹராம் ஒரு தடவை அதன் செல்லம் அவங்கள்ட்ட ஒரு வாரார் ஜாஹிமா என்று சொல்லக்கூடிய சஹாபி வந்து சொல்றார் யாரா சொல்லா எனக்கு ஜிஹாதுக்கு போகணும் அனுமதி தாங்கோ என்றாங்க செல்லம் உங்களோட தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா ஆம் யாரா அப்படி இருந்தால் உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை நீங்க போங்க உங்களோட தாய் தந்தையரும் சந்தோஷப்படுத்துங்க ஒரு இன்னொரு சஹாபி வாரார் ரசூ சல்லா அலிவசல்லம் உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு யார் ரசூல் அல்லா ரசூ சல்லா யார் ரசூல் அல்லா நான் ஜிஹாதுக்கு போகணும் சவால்ல ஒரு வார நேரம் அவருடைய தாய் அழுது கொண்டிருக்கிறார் தாய் அழுது கொண்டிருக்கிறார் சவாலை இது ரசூலுல்லாக்கு தெரியுது ரசூல்லா அலிவசல்லம் சொன்னாங்க அதாவது அந்த தாயை நீ பேச்சு சந்தோஷப்படுத்தி சிரிப்பூட்டு கம அப்கை தகி நீ எப்படி அவ கவலைப்படுத்தினியோ எப்படி அழுட்டினியோ எப்படி ஒன்னு உன்னுடைய இந்த செயலால இந்த செயலால அவ அழுதாவோ அதே போல நீ அந்த தாயை வைத்து சந்தோஷப்படுத்தி சிறுப்பூட்டு என்பதாக சவுலே பெரியார்களே தாய் தந்தையரோட பொறுமதி எங்களுக்கு தெரியாம நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சவுலே முதலாவது மனிதர் இந்த தாய் தந்தையரை அடைஞ்சும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளாத மனிதர் என்ற சூழ்நிலை தெளிவா ஹரிஸ்ல சொன்னாங்க சவுலே பெரியார்களே அதே போலதான் எங்களுக்கு அடிக்கோருக்கா கேட்கிற விஷயம் தான் நாங்க அடிக்கோருக்கா பேசுற விஷயம் தான் சகோதரர்களே ரசூல் சல்லா அலி வசல்லம் முகமது சல்லா அலி வசல்லம் அவங்களுடைய பேரை கேட்டு யாரு நபிக்கு செலவாத்து செல்லலையோ இவருக்கும் நாசம் உண்டாளாக என்று ஹதரத் ஜிப்ரீல் செய்யலாம் துவா செய்ய அதரத் ரசூலுல்லா ஆமின் சொல்றாங்க அன்பான சகோதரே பெரியார்களே நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அதரத் ரசூலுல்லா என்றவர் யாரு எங்களுக்காக வேண்டி அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் தன்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய உம்மத்து நாளைக்கு கவலை நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது நாளைக்கு நரகத்துக்கு பேசி விழுந்திடக்கூடாது என்று கஷ்டப்பட்டு என்று மனிதன் எந்த ஒரு மனிதனும் நாசத்துல வைத்து விழுந்துடக்கூடாது என்று கஷ்டப்பட்ட ஒரே ஒரு மனிதர் ரசூலுல்லா சல்லா சொன்னாங்க எந்த அளவுக்கு என்றால் உலகத்துல வந்த நபிமார்கள் எல்லாம் கஷ்டப்பட்டதும் நான் கஷ்டப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் கஷ்டப்பட்டது என் ஒரு மனிதருடைய கண்ணுல பூச குத்தினா எவ்வளவு கஷ்டமாயிருக்குமோ அந்த அளவு கஷ்டப்பட்டுகிறேன் மத்த நபிமார்கள் கஷ்டப்பட்டது எப்படி தெரியுமா ஒரு மனிதன் உடம்புல ஊசால குத்தினா எப்படி கஷ்டமோ அந்த கஷ்டம் ஆஹ் அன்பான சகோதரி பெரியார்களே அதற்கு ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் இவங்களோட பேரை கேட்கிற நேரம் எங்களுக்கு செலவாத் செல்ல மறந்து போகுது நாங்க நல்லா விளங்கி கொள்ளும் ரசூலுல்லா என்ற நேரம் முஹம்மத் என்று சொல்லி எப்ப பேர் வருதோ அஹ்மத் என்று சொல்லி எப்ப பேர் வருதோ இந்த நேரத்துல நாங்க செலவாத் செல்றது வாஜிப் என்பதாக சில உலமாக்க அன்பான சோழர்களே பெரியார்களே அந்த அளவு மகத்தான ஒரு சிறப்பு நன்மை ஈக்கிற ஒரு அமல் தான் செலவாத் செல்றாங்க சவுதி அல்லா சலவாத் சொல்லதாக அல்லா குரான் நபிமார்கள் சஹாபா மலக்குமார்கள் நபி அவங்களுக்கு சலவாத் சொல்லதாக அல்லா குரான் சமூக பெரியார்களே இந்த பெரிய அமல எனக்கும் உங்களுக்கும் செஞ்சு போல சந்தர்ப்பம் கிடைக்கிறதுண்டா என்னே உங்களே மாதிரி நஷ்டவாளிகள் என்னே உங்களே மாதிரி கை சேதவான்கள் உலகத்துல யாருமே ஆக அன்பான அன்பான சகோதரர்களே பெரியார்களே நாங்க தெளிவா விளங்கி கொள்ளணும் அல்லா சுஹானுவால இந்த மூன்று பேரும் அல்லாம இந்த நான் சொன்ன மேற்கூறப்பட்ட மூன்று பேரும் அல்லாம இன்னும் சில பேரும் இந்த நோம்ப அடைஞ்சி அல்லாவுடைய மஹரூம் அல்லாவுடைய மஹரூம் ஆகிறவங்க ஈகிறாங்க அல்லாவுடைய ரஹ்மத்தை கிடைக்காதவங்க ஈகிறாங்க அதுல சகோதரர்களே பெரியார்களே நபிசல்லா அலி வல்லம் ஹரிஸ்ல சூசாமா சொன்னாங்க மல்லம் எதா கவுல யாரு கெட்ட பேச்சுகளை நோம்ப புடிச்சு கொண்டு விடாம இருக்கிறாங்களோ அதாவது கெட்ட பேச்சுகளை பேசி கொண்டிருக்கிறாங்களோ கெட்ட பேச்சுக்களை விட்டுடாம இருக்கிறாங்களோ கெட்ட செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ பாவமான ஆபாசமான விஷயங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்களோ இவங்க இவங்க இவங்க இந்த தாகி சீக்கிரத்துல எந்த தேவையும் அல்லாக்கில்லை சகோதர பெரியார்களே விளங்கிக் கொள்ளணும் நானும் நீங்களும் காலையில இருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு பசி தாகத்தோடு இருக்கிறது எவ்வளோ விதவிதமான உணவுகளை காண்றோம் இவையில் எந்த ஒன்றையும் ருசிக்காம புசிக்காம நானும் நீங்களும் பொறுமையாக ஈக்கிறது அல்லாவுடைய ரஹமத் அடையணும் என்று ஆனால் சோதனை ஏன் மோடே மோடேன் வாய பாதுகாக்கல் என்றால் இந்த இந்த பட்டினியா இருக்கிறதுல எந்த தேவையும் அல்லாக்கு இல்ல என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க அன்பானவர்கள் கொஞ்சம் யோசிங்க கடந்த நோன்புகள் கடந்து விட்டன இதுக்கு பொருள் இந்த ரஹ்மத்துடைய ஓரிரண்டு நோன்புகள் இருக்குது இந்த மூன்று நோன்புகள்ல இந்த ஒரு மூணு நாலு நோன்புல நாங்க அல்லாவுடைய ரஹ்மத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்றால் இந்த விசாலமான இந்த அதாவது இந்த ரஹ்மத்துக்கண்டே ஒதுக்கப்பட்ட இந்த பத்துல மூணு நாளையும் மிஸ் பண்ணிட்டோம் என்றால் திருப்பி இந்த இன்னொரு வருஷம் காக்க வேண்டி வரும் இன்னொரு வருஷம் இருக்க வேண்டி வரும் சவலை பெரியார்களே என்று உங்களுடைய ஹயாத் அந்த அளவுக்கு நீளமாக இருக்குமோ என்று சொல்றதுல சந்தேகமாயிருக்கு அன்பான சகோதர பெரியார்களே வல்லவன் அல்லா சுபானுவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்துவோம் நானும் நீங்களும் அல்லாவுடைய ரஹ்மத்தை அடைஞ்சவனால ஆகுவோம் அதே போல சகோதரர்களே நான் மேற்கூறிய ஹதீஸ்ல நபிசல்லா செல்லம் சொன்னாங்க இந்த இந்த நோன்பு நோக்கிறதுக்கு தானே இந்த நோன்பு நோக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை எந்த நோன்பு யார் பேசி குறை பேசிக்கொண்டு அதாவது பொய் சொல்லி கொண்டு இந்த நோன்புல அல்லா கேட்ட தேவை இல்லைன்னு என்று சொல்றாங்க என்பதாக சொல்றானே சவலை இது நானும் நீங்களும் பட்டினியில் இருக்கிறேன் அந்த நோன்பு சவலை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பகூலி வஷ் பகுலி வஷ்ரபி வக்கர்ரி وكلي واشربي وقري عينا فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا سأل سورة مريم لا مريم عليه الصلاة الله سلام மனிதர்கள நீங்க கண்டா சொல்லுங்க فقولي إني نذرت للرحمن صوما நான் இன்றைக்கு அல்லாவுக்காக வேண்டி நோன்பு நோட்கிறேன் சௌமா பலர் புக்கல் இன்சியா யாரோடையும் பேச மாட்டேன் இந்த சௌம் என்ற வார்த்தை இந்த சௌம் என்ற இந்த வார்த்தை இந்த பதம் மனிதன் கெட்டதிலிருந்து தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி பாவிக்கிட்ட வார்த்தை என்பதான் உலமாக்கல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தப்சீருடைய உலமாக்கல் வியாக்கியானம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அன்பான சகோதரே பெரியார்களே கடைசியா செல்றேன் சகோதரே பெரியார்களே நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இப்ப இந்த சௌம் என்ற வார்த்தைய அல்லா அல்லாவோட சேர்க்கிறான் எப்படி அல்லா சொல்றான் இந்த வார்த்தைக்கு நான் குரான்ல இருந்து விளக்கம் சொன்னேன் இந்த வார்த்தை நானும் நீங்களும் கெட்டதை பேச அமைக்கிறது நானும் நீங்களும் பட்டினியில இருக்கிற இந்த சியாம் என்ற வார்த்தை அல்ல என்று சொல்லி உலமாக்கல் வழங்கப்படுது சில தப்பீருடைய உலமாக்கள் கருத்தின்படி சில நானும் நீங்களும் எவ்வளவு நாளா நோற்று நோன்பு நோன்பா என்று சந்தேகமாய் ஏன் நாங்க பத்தினியாக இருக்கிறோம் நாங்க பசிச்சிருக்கிறோம் நாங்க மத்த மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்யறோம் அதாவது சொல்லு செய்யற போட இபாதத்கள் செய்யறோம் என்ன தராவி இருபது ரக்காத் எட்டு ரக்காத் இப்படி பல விதமாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் செஞ்சு கொண்டு போறோம் சவுலே பெரியார்களே எவ்வளவு தான் இபாதத் செஞ்சும் வேலை இல்ல இந்த குரானுடைய ஆயத்தின் படியும் இந்த ஹதீசுடைய கருத்தின் படியும் நானும் நீங்களும் நோட்ட நோன்பு நோன்பா என்பதை கொஞ்சம் யோசி பார்த்தால் சவுலே எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் எந்த நோம்பு நோன்பா இல்லையா நான் நோட்ட நோம்பு நோன்பா இல்லையாண்டு உங்களுக்கு தெரியா உங்க நீங்கெல்லாம் நோத்திக்கிற நோன்பு நோன்பா இல்லையான்னு தெரியாது சவலை பெரியார்களே முந்தின நோம்புகள் முந்தி போன நோம்புகள் பெய்து விட்டன ஆனால் சகோதரர்களே இந்த இருந்து இப்பேல இருந்து நான் இந்த நோம்ப ஒழுங்காக நோக்கோணும் இதுக்கு பின்னால இருக்கிற நோம்புகளை நாங்க நாங்க சரியான முறையில நோற்று சரியான முறையில அல்லாஹோ அடையணும் என்பதை நான் நீங்கள் விலை கொள்ளும் அன்பான சகோதரே பெரியார்களே அல்லா சுபானா இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புறது அன்பானவர்களே நாங்க தக்குவா உள்ளவளா ஆகணும் என்றால் சவுலே தக்குவா உள்ளவங்க கிட்ட சில சிபத்தை நீக்காது சொன்னாங்க முக்மின் கிட்ட இல்லாத ஒரு கெட்ட குணம் முக்மின் கிட்ட இல்லாத குணம் என்ன தெரியுமா போய் செல்றது ரசூலுல்லா சல்லா சொன்னாங்க முக்மின் தினா செய்வான் முக்மின் களவெடுப்பான் முக்மின் திருடுவான் ஆனா முக்மின் பொய் செல்ல மாட்டான் சகோதரே பெரியார்களே அல்லாஹ் குரான் செல்றான் பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் புத்திரல் கர்ராசூன் பொய்யர்கள் அழிந்து விட்டார்கள் நாசம் அடைந்து விட்டார்கள் அல்லாவுடைய லானத் எதுக்கு வருதோ அது பெரும் பாவம் என்பதாக அலை அவங்க தெளிவுபடுத்துறாங்க அதே போல உலமாக்களுடைய கருத்துப்படி சகோதரர்களே நானும் நீங்களும் செய்யற செல்ற பொய்தான் அடுத்த எல்லாத்துக்கும் அஸ்திவாரமாய் சகோதர பெரியார்களே நபி சல்லாஹ் அலை வசல்லாம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல வயலுல் மனுஷன் உள்ளம் உடையவனும் என்றதல்ல மனுஷன் கல்பு உடையணும் என்றதல்ல இன்னொரு மனுஷன் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் சவல்ல செல்றது போய் இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கணும் சிரிக்கணும் யாரும் கவலைப்படப்படாது உலகத்துல ஹெப்பியாக இருந்துட்டு போகணும் என்னத்துக்காக வேண்டி பொய் ஜோக் சொல்றார் என்றால் சவல்ல ரசூலுல்லா மூணு விடுத்தம் சொன்னாங்க வயலுல்லஹோ வயலுல்லஹோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சகோதரே போய் பெரியார்களே இந்த கோயில் அவ்வளோ இருக்குது ஏன் அல்லாவும் லானத் செய்யறான் அதற்கு ரசூலுல்லாவும் தானம் செய்யறாங்க இது மட்டும் இல்ல சகோதரர்களே உலகத்தில் இருக்கிற எல்லா காப்பீர்கள் எடுத்தாலும் எல்லா முஷரிக்கிறார்கள் எடுத்தாலும் முனாஃபிக்கள் எடுத்தாலும் இவங்களோட அசல் எங்கன்னு பார்த்தா அது பொய்யாக தான் நின்று கொண்டிருக்கிறது உலமாக்கள் சொல்றாங்க அல்லா உலமாக்கள் சொல்றாங்க அதாவது இந்த யகூதிகள் என்று சொல்றவங்க இந்த யகூதிகள் என்று சொல்றவங்க அதரத் ரசூ சல்லா அலி அதரத் ஈசா அலை சலாம் அவங்கள பொய்ப்பிக்கிறாங்க அதே போல புராணையும் இஞ்சியில் வேதத்தையும் பொய்ப்பிக்கிறாங்க இந்த ரெண்டையும் பொய்ப்பிக்கிறதின் காரணமாக அல்லாஹ பொய்ப்பிக்கிறாங்க ஏன் அல்லாஹ பொய்ப்பிக்கிறாங்க அல்லாவால அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் அல்லாவினால் இறக்கப்பட்ட குரான் வேதங்கள் சகோதரர் இந்த ரெண்டையும் இவங்க பொய்ப்பிக்கிறதுனால இவங்க அல்லாவ பொய்ப்பிக்கிறாங்க இந்த பொய்யர்களுக்கு சொல்றா கர்ராசோன் அல்லா தல்லாம் நாசம் உண்டாகட்டும் சகோதர பெரியார்களே அதே போல முஷரிக்கள் மக்கள் இருந்த முஷரிக்கள் அதே போல இன்றைக்கு எங்களோட அந்நியமாக பழகக்கூடிய எங்களோட சகோதரத்துவமாக நெருங்கி பழகக்கூடிய சகோதர அந்நியர்கள் யார் இந்த பௌத்தர்களாக இருக்கட்டும் அதே போல இந்துக்களாக இருக்கட்டும் வேற இந்த யகூதி நசராணி அல்லாத வேதம் கொடுக்கப்படாத வேற முஷ்ரிக்களா இருக்கட்டும் இவங்களும் ஒரு வகையில போய் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் பரவாயில்ல அதனால அல்லா சொல்றான் நீங்க குரான்ல அவங்க அதாவது நீங்க போயிட்டு அவங்கள்கிட்ட அந்த முஷரிக்கு உங்கள்கிட்ட அந்த முஷரிக்கு உங்கள்கிட்ட அந்த இணை வைப்பாளர்கள் கிட்ட நீங்க போயிட்டு இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்பதாக கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லா தான் படைச்சான் அல்லா தான் படைச்சான் என்பதாக சொல்லுவாங்க இது பொய் இல்ல உண்மை ஆனாலும் சகோதரர்களே இவங்கள் தெரிந்த ஒரு வாதம் அதற்கு பத்த மக்கா வெற்றி கொள்ள நேரத்துல காபத்துள்ளால முன்னூத்தி அறுபது சிலை இருந்துச்சு முன்னூத்தி அறுபது சிலையும் என்னென்றால் சகோதரர்களே அல்லாஹ் சுபானுவத்தாலா எப்படி படைத்தானோ படைத்த படைக்கிறதுக்கு சக்தி பெற்றவன் தான் அல்லாஹ் ஆனால் ஏனைய செயல்களை செய்வதாக இருந்தால் ஒரு வியாபாரத்துல லாபம் நஷ்டத்தை உண்டாங்கிறதாக இருந்தால் அதே போல ஒரு விவசாயத்தை உருவாக்குறது அழிக்கிறதாக இருந்தால் உலகத்துல சூரியன் சந்திரங்கள் உதிக்கிறது மறைவதாக இருந்தால் இவை எவைகளாக இருந்தாலும் அல்லாவுக்கு தனியாக செய்ய முடியாது எனவே அல்லாவுக்கு உதவியான கடவுள்கள் தான் என்பதா இந்த முன்னூத்தி அறுபது சிலையையும் வைத்து அல்லாஹ் சக்தி இல்லாதவன் என்று பொய்ப்பித்தாங்க அன்பானவர்களே இதனால அல்லாஹ் சொல்றான் குட்டிலல் الرسول பொய்யர்கள் அழியட்டும் என்பதாகும் சகோதர பெரியார்களே அதே போல இன்னொரு கட்டத்தில் இருக்கிறவங்க தான் நாங்க சொல்றோம் முனாபிக்கள் என்று இவங்க அதாவது இவருடைய இவருடைய தலைவர் இந்த முனாபிக்களுடைய தலைவர் Abdullah ibn Ubayy ibn Salul என்று சொல்றவரு இவன் இவன் ரசூல் அல்லா அலி வசல்லம் அவங்களோட மஜிலிஸ்ல இருக்கிறான் ரசூலுல்லாவோட இருக்கிற நேரத்துல சொல்றான் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவங்களோட இருக்கிற நேரத்தை சொல்றேன் யார் ரசூல் அல்லா நீங்க நபி அல்லாவுடைய ரசூல் நீங்க சொல்றது உண்மை உங்களுக்கு வகி இறங்குறது உண்மை எல்லாம் உண்மை என்று சொல்றான் சவல்லே கொஞ்சம் உள்ளாட்டி இருந்து பிரிஞ்சு பேசிட்டான் பேசிட்டான் அவரோட இருக்கிறது நாங்க ஒன்றுக்கும் இல்ல துணியால கொஞ்சம் ஷேப்பா இருந்துட்டு போகணுமே என்றதுக்காக நினைத்தான் நாங்க இவங்களோட ஷேப்பா ஆகிக்கிறோம் இல்ல இல்லண்டா இவங்களோட எந்த விதத்திலையும் நாங்க ஷேப்பா ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏண்டா இவங்க சொல்றது பொய் என்று ஒரு பக்கத்துல உண்மைய சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல பொய்ய சொல்றாங்க சகோதர பெரியார்களே இதனால் அல்லாஹ் சொல்றான் குத்திலல் ஹர்ராசுவோன் பொய்யர்கள் அழிந்து விட்டார்கள் சகோதரர்களே பெரியார்களே நானும் நீங்களும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இந்த ரஹ்மத்தை நாங்க இல்லாமல் ஆக்கி கொள்ற முதலாவது காரணியாக நான் சென்ற அந்த மூன்று விஷயங்களோட ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்ட அந்த மூன்று ஆட்களோட நாலாவது ஒருத்தராக அல் நபிசல்லா வரை வசல்லாம் அவங்க சூசாமான் ஹதீஸ்கள்ல நிறைய ஹதீஸ்கள்ல தெளிவு தெளிவுபடுத்துகிறோம் அன்பான சவலே பெரியார்களே இந்த பொய்ய நாங்க விட்டோம் என்றால் இந்த பொய்ய நாங்க விட்டுட்டோம் என்றால் சவலே நாங்க உலகத்துல நன்மை செய்யலாத்தையும் நன்மை செஞ்சவர்கள் மாதிரி ಏನ್ ಸಹೋದರ എന്നോടെ ಎನ್ನೋಡೆ ಮಂಗಳೋಡೆ ಪಿನ್ನಿ ಪೆನಜಿಕೊಂಡು ಈಗಿರೋದ್ರಿಂದ ಹೋಯ್ನ ஏந்தே உங்களுடைய வாழ்க்கை நான் இங்க சொல்றத நான் வெளியில எடுத்து நடக்கலண்டா சகோதரே நான் பொய்யான வாழ்க்கை நீங்க எல்லாம் இங்க செய்யணும் என்ற நீயத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இதை கேட்கல வெளியில போயிட்டு கேட்டதை அமல் செய்யலண்டா சவலே நானும் நீங்களும் பொய்யர்கள் சண்டல்லா என்னை உங்களையும் பாதுகாக்கணும் சவலே பெரியார்களே இன்னொரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும் சவலே பொய்யாக வாழ்றது என்றது அல்லா சுபானுவத்தாலா கிட்ட நானும் நீங்களும் வாஜா செஞ்சுட்டு வந்தோம் யார் அலஸ்து பிறப்பிக்கும் அல்லா கேட்டான் நாங்க தான் காலு பலா என்ன சந்தேகம் என்று கேட்டு வந்தோம் வந்து மாற்றம் சட்டங்களுக்கு மாற்றம் செய்கிறோம் என்றால் நானும் நீங்கள் என்ன என்பதை கொஞ்சம் அன்பானவர்களே கடந்த கடந்து விட்டன சவுல பெரியார்களே அதுல சில நோம்புகள் நாங்க பிடிச்சோங்க இப்போ அதே போல குடிச்சவங்க இருப்போம் அதே போல அந்த நோம்புகளை விட்டவங்க இருப்போம் சவல்ல விட்டவங்க விட்ட நாங்க விளங்கிக் கொள்ளணும் நான் விட்டிருந்தா நான் விளங்குவோம் அல்லாவுடைய அல்லாவுடன் செய்த ஒப்பந்தத்துல நானும் நீங்களும் பொய்யான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய லானத்தும் அன்பு நபியுடைய லானத்தும் எங்களை வந்து சேர்ந்து அடையும் என்றதுல சந்தேகம் இல்ல எனவே சகோதர பெரியார்களே வல்லவன் அல்லா சுபான எது ஹக்கு எது பாத்தியில் என்று விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவானாக யாரெல்லாம் பொய்யையும் யாழ்லா உண்மையையும் எங்களை தெளிவுபடுத்துவாயாக யாழ்லா நீ இறக்கமுள்ள ரப்பு யாழ்லா நீ சங்கையான இறக்க சங்கையான ரஹ்மான் யாழ்லா யாழ்லா நீ உனக்கே ரஹ்மான் என்று பேர் வச்சு கொண்டிருக்கிறாய் யாழ்லா நீ உலகத்துல யாழ்லா காபிர்களுக்கும் இறக்கம் காட்டுறவன் யாழ்லா யாழ்லா மீன்களுக்கு நாளைக்கு கியாமத் இறக்கம் காட்டுறதுக்கு பார்த்து யாருலா உன்னதமான களிமாவோட ஆக்கிறே அல்லா யாருலா எங்கட மூத்தை அல்லா யாருலா எங்கட மூத்துக்கு முன்னாலே அல்லா உண்மையான சோபாவை நசீபாக்கிறே அல்லா யாருலா சோபா இல்லாத மூத்த மட்டும் எங்களுக்கு தந்துடாதே அல்லா யாருலா எங்களை சோதிச்சது போதுமே அல்லா யாருலா நாங்க சோதிச்சது தாங்க முடியாது எங்களுக்கு சோதனையை தாங்க முடியாதே அல்லா யாருலா எந்தெந்த சோதனையில எங்களை தாங்கலுமோ அல்லா அப்படிப்பட்ட சோதனால மட்டும் தந்தை எங்களை சோதிச்சிடியா அல்லா யாருலா கஷ்டமான தாங்க முடியாத சோதனையில தந்துடாதே அல்லா யாருலா எல்லாரையும் பொருந்தி கொண்டிடியா அல்லா பொருந்தி கொண்ட நல்ல மக்கள் எங்க எல்லாரையும் ஆக்கிரியா அல்ல யாரா எங்க உஸ்தாத்மான் தாய் தந்தையோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல எல்லாரையும் உயர்ந்த ஜென்னத்துல யார ஜென்னத்துல ஆளால கூடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் யா அல்ல எல்லாருக்கும் நசீபாக்கிறியா அல்ல ஆமீன் ஆமீன் வா